புத்தில் வாழறவு அஞ்சேன் மெய்யும் அஞ்சேன் கத்தைவார் சடையும் மண்ணல் கண்ணுடல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மார்க்கு கட்டிலாரவரை கண்டால் அம்மனா நஞ்சுமாறே வருவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் மஞ்சேல் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன்றி மட்டு ஓர் தேவர் எத்தேவர் என்ன அறுவராதவரைக் கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே பண்புலால் வேலும் அஞ்சேல் வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேல் என்பலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்போலா மணியை ஏற்றி இனிது அருள் பருக மாட்டா அன்பிலாதவரைக் கண்டால் அம்ம நான் அஞ்சுமாறே கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரிமுறுவல் அஞ்சேன் வெளிய நீர் ஆடும் மேனி வேதியல் பாதம் நன்னி துளியுலாம் கண்ணர் ஆகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரைக் கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணிலாணியினாந்தல் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணி நிலம் குழங்கும் காணா சேவடி பரவி வண்ணீர் அணுகிலாதவரைக் கண்டாள் வெண்ணீர் அணுகிலாதவரைக் கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே வாழ்வுலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டிடினும் மஞ்சேன் தோழ்வுலாம் நித்தல் ஏத்தல் சொல் பதம் கடந்த அப்பன் தாழ தாமரைகள் ஏத்தி தாழ் தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும் ஆளாதவரைக் கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே தகைவு இலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகை முகந்து எரிகை வீசி பொலிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவள் பாதம் ஏற்றி அகம் நெகாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே தரிசெரு களிரும் மஞ்சேல் தழல் விழி உடுவை அஞ்சேல் வெறி கமல் தடையின் அப்பல் விண்ணவரே நன்னமாட்டா செறிதரு கடல்கள் ஏத்தி சிறந்து இனிது இருக்க மாட்டா அறிவு இல்லாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே மஞ்சி உலாம் உருமும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் மாக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே கோள் நிலா வாழி அஞ்சேல் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீலானி நானை நினைந்து நைந்து உருகினுக்கு வாழ்நிலாம் கண்கள் தோற வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆண் நலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே ஏ إن